பாருங்க இத்தை கருதி நின்று சுடித்தலைப்படுவேனே துன்பம் என்றபடியான கடல் அதில் இருக்கிற அந்த அலைகளினாலே நான் இங்கும் அங்குமாக தெரிந்து வருகிறேன் அப்படிப்பட்ட பெருமான் என்ன செய்தான் முத்து மாமணி பெருமான் எப்படி சொல்லலாம் முத்துன்னு சொல்லலாம் இல்ல இல்ல மாமணின்னு சொல்லலாம் இல்ல இல்ல மாணிக்கம்னு சொல்லலாம் இல்ல இல்ல வைரம்னு சொல்லலாம் அவலத்தின் முதுச்சோயின்னு சொல்லலாம் அனுபவிக்கிறார் இந்த பெருமானி அல்ல முத்து மாமணி மாணிக்கம் வைரத்த பவளத்தின் முடிச்சோடி இப்படியெல்லாம் இருக்கின்ற பெருமான் அத்தன் இங்க ஒரு கருத்து ஒண்ணு இருக்குது அப்ப நீங்க இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறம் தானே முத்து வெள்ளையா இருக்கான் இல்லைங்களா சரி அடுத்தது மாணிக்கம் பச்சையா நீளமா மாணிக்கம் பவளம் அல்ல சிவப்பு சேர்ந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா நிறமே நமக்கு நல்லது மாணிக்கம் வைரம் வெண்ணெய் அதுதான் பவனம் சிவப்பு இல்ல இப்படிப்பட்டது சரிங்களா இது இது இந்த வரியை அப்படியே சுருக்கி தரணும் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் ஐந்து நிறம் உண்டு அதனால நிறங்களோர் ஐந்துடையாய் அருமையா இது வீழ்த்து சொன்னார் அது தொகுத்து சொன்னார் இப்படிப்பட்ட முத்து மாமணி மாணிக்கம் வைரம் பவளத்தின் முடிச்சோதி இப்படி எல்லாமாக இருக்கின்ற எங்கள் பெருமான் அத்தன் எனக்கு அப்பாவா இருக்கிறவன் ஆண்டு தன் அடியில் கூட்டிய அதிசயம் கண்டாவி அருமையான பாட்டுகள்லாம் இல்லைங்களா நீக்கி முன்யனை நீக்கி தன்னோடு வகை புறம்பையில் புகப்பெய்து நோக்கி நுண்ணிய நொடியன சொற்கெய்து நுகம் இன்றி விழா கைத்து தூக்கி முன் செய்த பொய்யர புகழ் அறுத்து எழுதரு சுடச்சோதி ஏப்பா எங்கேயோ பாதாளத்துல கிடக்கிற என்ன எங்கேயோ மேல கொண்டு வந்து இருக்கிறான் என்னெல்லாம் செய்திருக்கணும் இவ்வளவும் செய்திருக்காராம் என்னதான் பாருங்க நீக்கி முன் என நீக்கி என்னது இந்த நான் பாவம் செஞ்சதுனால தன் திருவடியில் இருந்து என்னை நீக்கினர் நீக்கி என்ன செய்தார் நான் செய்த அறம்பாவம் என்னும் அருங்கையிட்டால் கட்டி புறந்தோல் போட்டு எங்கும் புழுவழுத்து மூடி மலஞ்சோறு ஒன்பது வாயிற்குடிலை பிறவியில வந்து போட்டேன் சரிங்களா அப்போ இந்த தீமை செய்ததுனால அதற்கேற்ற உடம்பை கொடுத்தாராம் அதான் நீக்கி முன் எனை தன்னோடு நிலா வகை அவனோடத்துல சேர்ந்து இல்லாமல் என் இந்த உலகியல் வாழ்வில் இருக்கும்படியாக புறம்பையில் புகப்பெய்து இந்த கூட்டுல வந்து உயிரை வைத்தானாம் வரைத்து நோக்கி நுண்ணிய நொடியன சொற்செய்து பாருங்க இப்படி போட்டுட்டு நான் தவியா தவிக்கிறேன் தவிக்க போது என்ன பண்றது அப்படிங்கிறீங்கன்னா ஏன் திரும்ப தன்னுடைய கருணையினால பார்த்து சொன்னா கேட்டியாடா இப்படி இருக்கிற என்ன பண்றதுப்பா என்று சொல்லி மீண்டும் இந்த ஆன்மாவை கரையத்தணும்னு அவன் தான் செய்யணும் இதெல்லாம் வர பாத்துங்க இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சின்ன பிள்ளையில இப்ப அதெல்லாம் இந்த எண்ணெய் எல்லாம் கொடுக்கறது இல்லை இப்பெல்லாம் விளக்கெண்ணெய் கொடுக்கறது நம்ம எல்லாம் அதுலதான் ஈண்டு புறந்தறுதல் எந்தலை கடனி சாந்தோனாக்குதல் தந்தைக்கு கடனி அப்போ உடம்பை பத்தி அந்த உடம்பு உணவு பத்தி எல்லாம் கவலை அம்மாவுக்கு உணர்வு பற்றிய கவலை அப்பாவுக்கு இருக்கணும் அப்புறம் தான் நம்ம எல்லாம் வளர்ந்தோம் வளர்ந்தோம் படிக்கலன்னா அம்மா அடிக்க மாட்டாங்க சரி சரி நாளைக்கு படிச்சுக்கலாம் போமாங்க அப்பாவா இருந்தாருன்னா ஏ மடப்பையில படிச்சுட்டு தான் படுக்கணும் இல்ல அப்படிலாம் சொன்னதாக கேள்வி அந்த காலத்துல பையனை தந்தையார் கண்டித்ததாக கேள்வி ஒரு காலத்துல லாங் லாங் இப்போ போச்சுங்க இனிதானா நம்ம வளரப்போம் இல்ல நாம ஏதோ வளர்ந்துட்டு எழுந்துட்டு கடையை கட்டிவிட்டோம் இன்னைக்கே நாளைக்கு நாள் ரெடி வணக்கம் நன்றி அப்படின்ட்டு போடுவோம் இந்த நீக்கி முன்யனை எனவே என்னுடைய பாசக்கட்டினால தன்னிடத்தில் நின்றும் நீக்கி தன்னோடு நிலா வகை பெருமான் தன்னோடு இருக்காதவாறு குரம்பையில் புகப்பெய்து ஒரு உடம்பை கொடுத்து அந்த செய்த வினைக்கேற்ற உடம்பை கொடுத்து அதுக்குள்ள இந்த உயிரை போட்டாராம் நோய்க்கு ஆனா கொடுத்துட்டு அது வளரணுமே என்ன பண்றது நோய்க்கு நுண்ணிய நொடியன சொற்செய்து நுகமின்றி விழா கைத்து தூக்கி அதையே பார்த்து அப்படி இருக்காப்பா இப்படி இருக்காப்பா என்னதுன்னு சொல்லி சொல்லி சொல்லி இன்னது சாப்பிடுப்பா இப்படி சாப்பிடுப்பான்லாம் சொல்றாரு இன்னும் சில நேரத்துல உட்காந்த பிள்ளை தூக்கவே முடியலன்னு சொன்னேன் ஆடா ராஜான்னு தானே தூக்கி விட்டு உட்கார வச்சு மேல உட்கார வச்சு கொஞ்சி இல்ல நான் சொன்னதை கேட்பில்ல சமத்து சமத்து என்று அப்படி கொஞ்சம் அதுக்கு பாராட்டி இராட்டி அப்படிலாம் செய்யணும் இப்படி எல்லாம் செய்து என்னை வளர்த்தியப்பா வளர்த்தி விழா கைத்து என்று விழாவை கொடுத்து தூக்கோட செய்தாராம் தூக்கி முன் செய்த பொய் அற இவ்வளவு எதுக்குன்னு கேட்டா இந்த ஆன்மாவில் இருக்கிற அந்த மாசுகள் எல்லாம் போகணுங்கிறதுக்காக இவ்வளவு செய்து இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ எம்பாய் இவ்வளவு செஞ்சாதான் அந்த ஆன்மா கரையாது செஞ்சுக்கிட்டு இருக்கலாமே நமக்கு தெரியாம செஞ்சு கொடுத்துருக்கலாம் அப்படி செய்து என்ன செய்தானாம் முன் செய்த பொய்யற துகள் அறுத்து இந்த ஆன்மாவிடத்தில் இருக்கிற அந்த அந்த பற்றுக்கள் மற்றவையற்ற எல்லாம் நீக்கி எழுதரு சுடற்சோரி அப்படி எழும்படியான ஒளி பொருந்திய பெருமானி அப்படி சுடற்சோதி ஆக்கி என்னை உரிய தகுதி உடையவனாக ஆக்கி ஆக்கி ஆண்டு ஆட்கொண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமி இப்படி எல்லாம் செய்தியப்பா நம்ம இதுல கூட விஞ்ஞான சித்தியார்ல குருநாதனுக்கு வணக்கம் சொல்ற இல்ல நல்ல ஒரு பாட்டு என்ன இப்பவத்தில் சேரா வகையெடுத்து அருமையான பாட்டு விஞ்ஞான சித்தியார்ல சாத்திரத்துல போற போக்குல இதெல்லாம் பாடிச்சிருக்காங்க இந்த பிறவிங்கிற இதுல ஏண்டா ராஜா பிறந்து பிறந்து அடைக்கிற ஐயோ ஆமா ஐயா வேணாண்டான்னு இல்ல என்னை இப்பவற்றில் சேரா வகையெடுத்து அப்படி எடுத்துக்கிறான் என் சித்தத்தை தன்னை வைத்து நானா ஒண்ணு நினைக்கல அவர் வந்து என்னுடைய மூளையில அவர் இருந்து கொண்டு எங்க என்ன நின ஓம் ஓம் நம நம சிவாய சிவாய நம நம ஓம் நம சிவாய நம என்று அவங்க உட்காருங்க என்னை இப்பவத்தில் சேரா வகையெடுத்து என் சித்தத்தே தன்னை வைத்து அப்புறம் கொஞ்ச நாள் பண்ணுனேன் தாளினை தலைமேல் சூட்டும் திருவடி திட்டியும் பண்ணி வைத்தான் யாரு எங்க குருநாதனாக இருக்கிற மெய்கண்டநாதன் தாளினை தலைமேல் சூட்டும் ஐயா அந்த குருநாதருடைய முகவரி கொடுங்களேன் அப்படின்னாரு மின்னாவிற்போடில் சூழ் வெண்ணை திருவண்ணிநல்லூருப்பா குறிச்சுக்கோ ஐயா தெருவு அதெல்லாம் வேணாம் மெய்கண்டா திருவண்ணிநல்லூர்னு போட்டா தானா கொண்டு கொடுத்துடும் சில பேர் கூட அட்ரஸ் கேட்பாங்களே மாரியா கூட சொல்லுவார் இல்ல என்னட்டா அந்த என்ன ரெண்டு சிந்தாதிரிப்பேட்டை அது சென்னை நாலன்னு வேண்டியதில்லை கிருபானந்த வாரியார் சென்னைன்னு போடுங்க தானா வந்துடும் ஆமா அவ்வளவு பெரிய சென்னையில எப்படி தெரியும்னாரு ஊரணிஞ்ச பாப்பான் அதனால திருப்பானந்த வாரியம்னா ஒரு ஆள் தான் மெட்ராஸ்லயே அதனால சிந்தாதிரிப்பேட்டையெல்லாம் சென்னை எல்லாம் வேண்டியல எனவே இப்படி ஆக்கி ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டானி எனவே பெருமான் என்னை அப்படியே தூக்கி இந்த இந்த உடம்போடு இருக்கிற என்னை நோக்கி நொடியன நுண்ணிய இவற்றையெல்லாம் மந்திரங்கள்லாம் சொல்லி அது எங்க சொல்லுப்பான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய தீவினையை நீக்கி இப்படியெல்லாம் என்னை ஆட்கொண்டான் என்று சொல்லி ரொம்ப அருமையா சொல்ற உற்ற ஆட்கையின் ஒரு பொருள் நறுமலர் எழுதரு நாற்றம் போல் கற்றலாவதோர் நிலையிலா பரம்பொருள் அப்பொருள் பாராதி என்ன உற்ற ஆக்கையின் நம்முடைய இந்த ஆக்கைனா உடம்பு அந்த ஆக்கையில என்ன உள்ளே இருக்குது உயிர் இருக்கு அந்த உற்ற ஆக்கையின் ஒரு பொருள் அந்த உயிர் இருக்கு அந்த உயிர்ல எப்படி இருக்கிறான் பெருமான் அப்படின்னு கேட்டா மலர்ல இருக்கிற அந்த வாசனை எப்படி இருக்குமோ அது போல இருக்கான இந்த உயிர்ல அப்ப மலர்ல இருக்கிற வாசனை எப்படி இருக்கு அந்த மலரை விட்டு பிரிக்கவும் முடியாது அந்த மலர்ல இருக்கும்போது பார்க்கவும் முடியாது எங்கேயா வாசல் இருக்கு அது போல ஆனா வாசனை உண்டு தெரியுது அது மூக்கு தான் உணரும் கண்ணினால அந்த வாசனையை பிரிச்சு காட்டு மல்லிய வேற அந்த பூல இருக்கிற வாசனையை வேற காட்டினா காட்ட முடியுமா முடியாது அது போலத்தான் உயிர்ல பெருமான் உயிரோடு இணைந்து இருக்கிறான் ஆனா பிரிச்சு காட்டு காட்ட மாட்டான் அந்த உயிரோட இருந்தே பக்குவப்படுத்துறாங்க இப்படி அந்த மலரின்கண் நாற்றம் போலிருந்து அப்படி நாற்றம்னா வாசனைன்னு பொருளுங்க மலரிங்கன் நாற்றம்னு சொல்றோம் அது பழைய காலத்துல நாற்றம்னா வாசனை இப்ப மூக்க பிடிச்சிருக்கோம் <laughs> ஏன்னா அந்த காலத்துல நாற்றம்ங்கிறதுக்கு அருமையான பொருள் வாசனைன்னு இருந்தது இப்ப நாற்றம்னா மூக்க பிடிச்சிருக்கோம் எல்லாம் தலைகீழ போயிட்டோம் உண்மையில இருந்தவங்களுக்கு <laughs> அதனால இப்படி நறுமலர் எழுதரு நாற்றம் போல் பற்றலாவதோர் நிலையிலா பரம்பொருள் யார பற்றணும் பெருமானுடைய திருவடியைத்தான் பற்றணும் அப்படிப்பட்ட பற்றினால் நிலையிலா பரம்பொருள் என்ன நிலையிலா பொருள்னாரு இன்னைக்கு பெருமான் எங்கேயும் இருப்பான் சரிங்களா ஆனா பற்றுகின்ற பொழுது இருப்பான் பற்றாத போது விட்டுடுவான் அதனால் அப்படி பற்றுகின்ற பரம்பொருளை பற்றிக்கிட்டே இம்மையே உன்னை சிக்கன பிடிக்கும் எங்கெழுந்த அப்படி பிடிக்கணும் அதனால அதான் நம்முடைய வள்ளலார் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே பிடிச்சா அப்படியே அப்படி நெருக்கி பிடிச்சிட்டோம்னா அதுக்குள்ள ஆகப்பட்டுரும் நீ அப்படியே ஆரையும் குறையுமா பிடிச்சேன்னா அது பாட்டுக்கு போடும் <laughs> அப்ப என்ன பிடி வெறும் கைப்பிடி அல்ல அன்பெனும் பிடியும் அகப்படும் மலை என்றெல்லாம் சொன்னாரே அதேதான் இங்கே இப்படிப்பட்ட அந்த உற்ற ஆக்கையின் ஒரு பொருள் நறுமலர் எழுதரு நாற்றம் போல் பற்றலாவதோர் நிலையிலா பரம்பொருள் அப்பொருள் பாராதி அப்படி உயிர்க்குயிராக இருக்கிற அந்த பரம்பொருளில் நின்று இந்த ஆன்மா கரையேறணுமே தவிர அதை விட்டு விட்டு பெற்றவா பெற்று அப்படின்னா பெற்றவா பெற்ற பயனது நுகர்ந்திடும் எதை பெற்றிருக்கு இந்த உடம்பை பெற்றிருக்கு பெற்றிருக்கு இந்த உடம்பை பெற்றதுனால என்ன இந்த உடம்பினாலான ஆன பயனை தான் பெறுது என்னது அதே தாய்மானார் ரெண்டு காரியம் அடியேன் செய்யறேன் என்ன யோசிக்கும் வேளையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும் ஐயா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார் யாரோ தாய்மானார என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ரெண்டு காரியம் செஞ்சிருக்கேன் என்ன என்னென்ன வேலை தவறாம சாப்பிட்றேன் தூக்கம் வந்தவொடனே படுத்துறேன் பாவம் <laughs> பெரிய ஞானி இப்படி சொல்லிவிட்டாங்களே நாம நாம செய்யறத அவங்க தன் மேல ஏற்றிக்கிட்டாங்க வேற ஒண்ணும் இல்லை அவங்க அப்படி இருந்தா தாய்மானார் ஆவாரா பெரியவர்லவா அதனால நாம செய்வதை யோ அதாவது யோசிக்கும் வேலைகள் அதெல்லாம் ரொம்ப அருமையா பக்குவமா சொன்னார் என்ன பண்றது தாய்மானவர் படிக்கணும் நம்ம காஞ்சிபுரத்துல வழக்கருத்தீஸ்வரர் கோயில் இருக்குது பெரிய சிவலிங்க திருமணி அங்கதான் அந்த சுந்தரராஜன் ஒருத்தர் இருந்தார் இறந்துட்டார் இருப்பார் ஐயா எங்க ஊர்ல காஞ்சிபுரத்துல வந்து தாய்மானாரை நீங்க மாதந்தோறும் சொல்லணும்னார் அந்த வழக்கரத்தீஸ்வரர் கோயில்ல சொன்னோம் ஒரு ஒரு ஒன்றரை ஆண்டு ரெண்டு ஆண்டு அப்புறம் லேச அவருக்கு உடம்பு சரியா இல்லை அப்பதான் கொஞ்சம் ஐயா நிறுத்தி பிறகு செய்யலாம்னு ஒரு அஞ்சாறு மாசத்துல அதனால யோசிக்கும் வேளையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும் என்று சொன்னாரு அப்படி அந்த செயலைத்தான் செய்யறோமா அப்பொருள் பாராதி பெற்றவா பெற்ற பயனது நுகர்ந்திடும் இந்த உடமை பெற்றதுனால இதன் வழி அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கானே தவிர அந்த உணர்வு வழி உயிர் வழி அறிவிக்க வேண்டிய அதெல்லாம் ஒண்ணுமே செய்யவே இல்லையா அப்படி இருந்து விட்டு எழுதரு எங்க ஆமா பெற்ற பயனது நுகர்ந்திடும் பித்தர் சொல் தெளியாமி பித்தர் சொன்னா என்ன சொல்றது ஐயா உடம்பை வளர்க்கணும்ப்பா இதான்ப்பா ரொம்ப முக்கியம் அதுதான் நமக்கு எல்லாம் வேண்டியது எந்த சில பேர் சொல்றவங்க இருக்கிறான்ல அதனால ஆனா உடம்பை வளர்த்தே அதையும் வளர்க்கணும் வளர்க்காம இது இருக்கக்கூடாதுதான் ஏன் நீங்க அருமையா அண்ணாமலையார வந்து வணங்கணும் ஐயா இன்னைக்கு என்ன சோமவாரம் திங்கக்கிழமை கொஞ்சம் காலம் இருக்குதுன்னு இன்னைக்கு ஒரு அஞ்சு பிரகாரம் வரலாமேன்னா காலம் முட்டி வலிச்சதுன்னு என்ன பண்றது அஞ்சு பிரகாரம் என்ன ஐம்பத்தோரு பிரகாரம் வரணும்னா கூட காலுகை சரியா இருக்கணும் எதுக்கு பிரகாரம் வர்றதுக்கு நேரா போய் சினிமா டிக்கெட் வாங்கிறதுக்கு இல்ல ஏன்னா இன்னைக்கு அந்த ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு பார்த்தாதான் பார்த்தது இல்லைன்னா ஜென்மம் வெடிச்சு போடும் வெடிச்சு போடும் என்ன ஆகும் என்ன ஆகும் முருகா முருகா நீ தான் கேட்கணும் எனவே அது போல பெற்றவா பெற்ற பயனது நுகர்ந்திடும் பித்தர் சொல் தெளியாமே வெறும் உலகியல் படிப்பட்டவருடைய அந்த சொல்லெல்லாம் கேட்கக்கூடாது அவரை அதை விட்டுவிட்டு அத்தன் ஆண்டுதன் இவற்றையெல்லாம் எனக்கு நீத்து எங்க பெருமான் ஆண்டான் ஆண்டு கொண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமி ரொம்ப அருமை இருள் திணிந்து எழுந்திட்டதோர் வல்வினை சிறுகுடில் பாருங்க நமக்கு நம்முடைய வினை இருக்க நேரம் ஆச்சா இல்லையா இருள் தெளிந்து எடுந்திட்டதோர் வல்வினை இப்ப நல்ல அம்மாவாசை கார்த்தி ஐப்பசி கார்த்திகை மாதம் அப்படின்னா நீங்க நட்சத்திரம் கூட இருக்காது அப்படிலாம் இருட்டிட்டு வரும் மழை வள்ளியே மழை வள்ளியே மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர் உலகிற்கு அவன் அடி போல் மேல் நின்று தான் துரத்தலான் மழையை போற்றியவர் இளங்கோடிகள் தான் மாமடை போற்றுதும் மாமடை போற்றுதும் வேற யாருமே இந்த மழையை வந்து வேணும்னு சொன்னாங்க அதை வந்து போற்றுதும்னு சொன்னது இளங்கோடிகள் தான் அது ஞாயிறு போற்றதும் சூரியனை போற்றதும் திங்களை போற்றதும் இனி மாமடை போற்றதும் பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் ஏன் இப்படிப்பட்ட சோழ பேரரசன் இருப்பதனால இந்த பூம்புகார் போற்று இப்படி நான்கு வாழ்த்து சொல்லி தொடங்கிய ஒரே ஒரு பெரியவர் இளங்கோடி எனவே பெற்ற அடுத்த பார்த்தா இருள் திணிந்து எழுந்திட்டதோர் பல்வினை இந்த நாம் செய்த பல்வினை எப்படி போல இருக்குன்னு கேட்டீங்கன்னா இருள் போன்றது இப்ப இருள்ல என்னது நமக்கு கண் இருந்தும் அந்த இருள்ல எதுவும் செயற்பாடு செய்ய முடியல அது போல வினை என்ற ஒன்று உயிரை சார்ந்திருந்ததுன்னு சொன்னா உயிருக்கு உணர்ச்சி இருந்தாலும் அந்த வினைவயப்பட்டுதான் போகும் அருள் வழி வராது அப்போ கண்ணிருந்தும் நமக்கு இருட்டு வந்துட்டு சொன்னா அந்த இருட்டுல இடிச்சுக்கிட்டு மோதிக்கிட்டு எங்க ரத்தம் வருமே தவிர கண்ணிருந்து பயனில்லாம் போச்சு அது போல அந்த வினையோடு கூடிய உயிரா இருக்குமானா அந்த வினை ஈர்த்த இழப்புக்கு போகுமே தவிர தானா வராது <laughs> என்ன பண்றது அதனாலதான் அப்படிப்பட்ட அந்த வழிபட்டு நான் சென்று சென்று எதுக்கையோ அலைந்து பல்வினை குடில் இந்த சின்ன குடிசை எது இந்த உடம்புக்குள்ள இருந்து கொண்டு இது இத்தை பொருளன கழித்து ஒரு காலத்துல இந்த உடம்போடு வாழ்வதுதான் வாழ்வுன்னு நான் நினைச்சேன் அப்படிலாம் என்ன தெரியாதனத்துல அப்படி வாழ்ந்தேன் அப்படி எல்லாம் வாழ்ந்து என்ன கிடைத்தது எனக்கு அரு நரகத்திடை விழப்புகின்றேனே ஆமா இந்த உடம்பு உடம்பு தான் முக்கியம் உணவு தான் முக்கியம் அப்புறம் இந்த உலகத்துல பெண் பெண்ணின் தான் முக்கியம்னு வாழ்ந்துட்டா என்ன கிடைக்கும் நரகம் தான் கிடைக்கும் அதனால அந்த நரகிடை புகுவேனை விட புகுகின்றேனை நான் விடல அப்படி விழுந்திருப்பேன் ஆனா சுவாமி என்ன பண்ணுச்சு அப்படி விட இருந்த என்னை பேருடும் மும்மாதில் நோடி வரை இடிதர சினப்பதத்தோடு செந்தி அருளும் பேரொழும் மும்மாவில் திரிபுரம் அந்த திரிபுரத்தை எப்படி அடிச்சார் ஒரு நொடியில அடிச்சுட்டார் ஒரு நொடியில அவளப்பட்ட <laughs> பெருமான் தான் எனக்கு ஆட்கொண்டது இன்னைக்கு கூட நீ திருவந்தியார் தான் படித்தோம் வேலூர்ல <laughs> அந்த திரிபுரத்தை எப்படி எரிச்சார்னார் நம்ம ஐயா தான் மணிவாசகர் வளைந்தது வில்லே விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பர திருவந்தியார்ல <laughs> அந்த பெருமான் திரிபுலத்தை எரிக்கின்ற பொழுது அப்படி வில்ல வளைச்சாராம் அந்த வில்ல வளைச்சதுதான் தெரியுமா வளைந்தது வில் இதெல்லாம் ஒளியும் ஒளியும் சாமி ஆமா அப்படி வளைச்சாராம் உடனே விளைந்தன பூசல் என்ன கப்பல் பத்துச்சு எரிய போச்சு உழைந்தன முப்பூரம் உந்தி பற முப்புறம் எரிஞ்சிட்டு இன்னொருத்தி அங்கே இருந்து ஏண்டி மூன்று புறமும் எரிஞ்சுதா ஒரு புறம் எரிஞ்சுதான் கடைசியில கடைசியில வந்து கேட்பான் முன்னே வந்தான்னு ஒருங்குடன் வெந்தவாருந்தி மூணும் தாண்டி மூணும் தாண்டி அடே வெள்ளு வளைஞ்சதான் பார்த்தா அந்த முப்புறம் அப்படியே பத்தி எரிஞ்சதான் பார்த்தா இப்படி பண்ணது இவர் தான் ஈரம்பு கண்டீலம் ஏகம்ப இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா உண்மையை நம்ம வாத்தியாரா நினைக்க மாட்டோம் நாமே ஆமா குஸ்தி நிக்கிற மாதிரி ஆகும் இரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் முப்புறம் அடித்த போது நம்ம பெருமானுக்கு நிறைய இவ்வளவு அம்பு எடுத்து போட்டு அதுல போட்டுக்கிட்டு அந்த அம்பு கூட்டுல ஒவ்வொரு அம்பா விட்டாருன்னா ராமாயணத்துல வேணாம் ராமாயணத்துல வேணா பாத்துக்கோ ராமன் அழிக்கும் போது ஆனா எங்க பெருமான் திரிபுரம் எடுப்பதுக்கெல்லாம் அப்படி கிடையாது ஒரு அம்புக்கு இன்னொரு அம்பு கையில இல்லடி ஈரம்பு கண்டீலம் ஏகம்பருத்தம் கையில் ஓரம்பே முப்பூரம் உந்தி அதை படிச்சீங்கனால நம்ம டைஃபாய்டு ஜோரம் அடிச்சு ஆறு மாசமா படுக்கல இருந்தவங்க கூட இதை படிச்சாலும் எந்திரிச்சுக்கணும் ஏ என்னடா நேற்று வரைக்கும் படுத்துக்கிறது அப்படின்னு திருவாசகம் சார் திரிபுரம் இருந்தது மாண்புமிகு அமைச்சர் பாடி வச்சிருக்காரு அருமையான பகுதி அது மாதிரி பொருள் என கழித்து விட புகுகின்றேனை பெருளும் அதில் அந்த முப்புறம் இருக்குதே அதை நொடி வரையிடி தர ஒரு நொடிக்குள்ள அப்படியே செஞ்சுட்டாராம் <laughs> சினப்பதத்தோடு செந்தி அருளும் பாருங்க ரெண்டு அது மாதிரி செய்ய தவிர உள்ளத்துல வந்து அருளும் இருந்தது இந்த ஏன் இந்த மாதிரி முப்புறத்தை எங்க பார்த்தாலும் நல்ல வரம் பெற்றான் இரும்பு வெள்ளி பொன் இந்த மூன்றுனால மூன்று கட்டடத்தை கட்டிக்கிட்டான் கட்டிட்டு அது மாதிரிலாம் வரம் பெற்றதுனால கட்டிட்டான் அது வந்து விண்ணிலேயே இயங்கும் விண்ணிலே இயங்கும் அந்த மாதிரி இயங்க முடியாது வாங்கினா வாங்கின முண்டம் எப்படி இந்த மூணுலையும் விண்ணிலேயே இயங்கி கொண்டு பெருமானி நீ தந்த சொத்துன்னு அனுபவிச்சுட்டு இருக்கலாம்ல மக்கு பயிலுவன் என்ன பண்ண ஏய் இந்த மூணையும் எங்க மக்கள் நிறைய நடமாட்டம் இருக்குதோ அங்க கொண்டு இறக்குறான் அப்படின்னு ஏன் அத்தனை பேரும் போயிடணும் மக்கு பயிலவுல வரம் பெற்ற நீங்க நீங்க வந்த மேலேயே இயங்கிட்டு கூடாதோ அருமையா அவ்வளவுதான் இங்க இங்க ஒண்ணும் இல்லை அதனால அங்கங்க பார்த்து இறக்கி நகர இறங்கி போச்சு பெருமாள் பார்த்தார் திருமால் பெருமாள் வந்து என்னென்ன மாதிரி முப்புறத்தை வச்சுக்கிட்டு அங்கங்க இறங்குறான் எங்க தலையில வைகுண்டத்துல என்னைக்கு இறங்குவானுன்னு பயமா இருக்குது அப்படின்னாரு கவலைப்படாது அப்படின்னா பிரம்மன் அடுத்தா அப்படி அடியனுக்கு அப்படித்தான் அப்படி இருந்தார் எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க எங்களின் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் இந்த அப்பதான் அந்த திரிபுரத்தை எரித்தாராம் அதைத்தான் மணிவாச பெருமான் இப்படி அருமையா பெண்கள் விளையாட்டு வகையில வைத்து மகிழ்ச்சியா பாடுற இந்த பெண்கள் விளையாட்டு வகையில பத்து விளையாட்டு பாடினார அருமையா பாடிருக்காரு என்ன பண்ற எனவே அது மாதிரி இங்கே அந்த திரிபுரத்தை எரித்து இனப்பதத்தோடு செந்தி அருளும்மை நெறி பொய் நெறி நீக்கிய அதிசயம் கண்டாமே அப்படி அந்த முப்புறத்தை எரித்தவர் தான் அவர்களுக்கு அருளும் செய்தார் அதே போல எனக்கு அதான் நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார் நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் அருமையான வகை சைவ சித்தாந்தம் அப்படி போன ஒரு வச்சு சின்னதுல ரெண்டு ஐயா இந்த மாதிரி முப்புறத்தை எரித்தவர்களை அப்போ நாம ஆண்டவன் ஒண்ணுதானே நமக்கு ஏதேனும் பயமையா இருந்தா அவனை கசிக்கிறோம் நல்லவனா இருந்தா வாழ்கங்கிறான் அப்படிதானே மக்கு பயல அது உனக்கு செய்யும் போது தீங்குக்கு செஞ்ச பெருமான் தனக்கு தீங்கு செய்ய முடியவே முடியாது ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு இப்படி தீங்கு செய்ய ஆனால் அதை அவன் தடுப்பான் அப்படி செய்துட்டு அந்த நினைந்தொருகும் அடியாரை நைய வைத்தார் அதனால என்ன தெரியுது நில்லாவிய தீவினைகள் நீங்க வைத்தார் அதைத்தான் மரக்கருணை என்று சொல்கிறது சித்தாந்தம் இதை மரக்கருணை என்று சொல்கிறது மரக்கருணையாவது யாது என்று கேட்டா இந்த திருமுறை இந்த ரெண்டு வரியை தூக்கி போட்டு போட்டா சரியா ஐயா மரக்கருணை என்பது தீக்கொல்ட்டு நினைந்தோகும் அடியாரை நெய்ய வைத்து அதன்படி நில்லாமே தீவினைகள் நீங்க வைப்பது எழுதுங்க சித்தாந்த சாத்திரத்துக்கு திருமுறை அப்படியே உரை இவங்களும் ஒரு பெரியவங்க அவங்களும் இவர் அப்பர் சுவாமிகள் அவரு அருண் சிவாச்சாரியா சித்தியார் பாண்டது அருணந்தி சிவாச்சாரியார் இந்த திருமுறை பாடினது அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசருடைய திருமுறை அருணந்தி சிவாச்சாரியருடைய சித்தாந்தத்துக்கு விளக்கம் தரு நீ இது ரெண்டையும் இணைச்சா போதும்டா இணைப்பாளரா இருந்தா போதும் நீ ஒண்ணும் பூஜா கிழிக்க வேணும் என்று இப்படியெல்லாம் அப்பன் ஆண்டுதன் அருளினில் கூட்டிய அடியொரும் கூட்டிய அதிசயம் கண்டாமீன் என்று ஏறத்தாழ பத்து பாட்டு போயிருக்கணும் நீதான்